திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருப்புகலூர் குறைந்த திருநீரிசை திருச்சிற்றம்பலம் தம்மானம் காப்பதாகியலார்வலையுள்ளாழ்ந்து அம்மானை அமுதன் தன்னை ஆதியை அந்தமாய செம்மான ஒளி கொள்மேனே சிந்தையோளொன்றி நின்ற எம்மானை நினைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே மக்களே மணந்த தார மௌவையிற்றவரை ஓம்பும் சிக்குளே அழுந்தியீசன் திறம்படேன் தவமதோரேன் கொப்புளே போல தோன்றி அதனுளே மறைய கண்டும் இக்களே பரத்தை யோம்ப என் செய்வான் தோன்றினேனே கூழையேனாக மாட்டேன் கொடுவினை குழியில் வீழ்ந்து ஏழினின் இசையினாலும் இறைவனை ஏத்த மாட்டேன் மாழையொன் கண்ணின் நல்ல மடந்தை மார்த்தமக்கு பொல்லேன் ஏழையனாகி நாளும் என் செய்வான் தோன்றினேனே முன்னையின் வினையினாலே மூர்த்தியை நினைய மாட்டேன் பின்னை நான் பித்தனாகி பிதற்றுவன் பேதையேன் நான் என்னுளே மன்னி நின்ற நானை என்னுளே நினைய மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே கரையணி கண்டன் தன்னை காமரங்கற்று மில்லேன் பிறை நுதர் பேதை மாதர் பெய்வளையார்க்குமல்லேன் மறைனவில் நாவினானை மன்னி நின்றிரைஞ்சினாளும் இரையேயுமேத்த மாட்டேன் என் செய்வான் தோன்றினேனே வளைத்து நின்றைவர் கள்வர் வந்தனை நடுங்க செய்ய தளைத்துவை துலையை ஏற்றி தழலெறி மடுத்த நீரில் திளைத்து நின்றாடுகின்ற ஆமை போல் தெளிவீலாதேன் இழைத்து நின்றாடுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே திருச்சிற்றம்பலம்